அநேகமா இப்ப நானெல்லாம் கோவிலுக்கு போவது ஜனவரி அன்னைக்கு தான் அது வீட்டுல எல்லாரும் கூட்டிட்டு போயிருவாங்க வேற வழி இல்லை போயிடும் வேற வழி இல்லை மற்ற நாள்லாம் போகலைன்னு சொல்றது இல்ல வேற இடத்துக்கு போற வேற நிகழ்ச்சிகளுக்கு அங்கங்கன்னு போயிருந்தனால போக முடியாது அதனால ஜனவரி அன்னைக்கு நிச்சயமா கோயிலுக்கு போவோம் அன்னைக்கு என்ன நம்முடைய கடந்த கால நிகழ்வுகளை பத்தி எல்லாம் பேசுவாங்க அப்புறம் எதிர்காலத்துல வர இருக்கிற ஆசீர்வாதங்களை பத்தி பேசுவாங்க முடிஞ்சு போகும் அவ்வளவுதான் இது அந்தந்த சபைகளை பொறுத்தது அந்த சபை குருமார்களை பொறுத்தது அது அவர் எப்படி எடுத்துக்கிறார்ன்றது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அதை அதை வச்சு சொல்லுவோம் அப்புறம் அவ்வளவுதான் அதுக்கு பாரு அரிப்பின் பட்டிகை இருந்துச்சுன்னு சொன்னா காணிக்கையை கொடுங்க இப்படியே தெரியாதீங்க சபை நடக்கணும் நீங்க இப்படி இருந்தா சபை என்ன கதி ஆகும் நிறைய கொடுங்க அப்படின்னு அது அரிப்பின் பண்டிகை நான் சொல்லுவாங்க இது அரிப்பின் பண்டிகை தான் அது அப்படின்ற அரிப்பின் பண்டிகை இது அப்புறம் உபவாச கூட்டங்கள் இருக்கும் பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அது ஒவ்வொருத்தரும் ஒரு வசனத்தை பத்தி அழுகையும் கண்டிரமா பேசுவாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம போய் கேட்கிறோம் அவ்வளவுதானே வேற என்ன விசேஷங்கள் கோயிலுக்கு போனா வயசானவர்கள்லாம் துக்கங்களை சுமந்துகிட்டே போவாங்க இந்த பைய படிக்கிறான் படிக்கிறான்ல இந்த பொம்பளை ஒன்றும் அடங்குறான்ல நம்ம பழப்பு இப்படி ஆகி போச்சு அந்த காலத்துல கல்யாணம் வேணும்னா நம்ம சொன்னோம் இப்படி நம்மளை கொண்டாந்து அமைக்கிட்டாங்க ரெண்டு பிள்ளை பத்தியும் ஒன்னும் உருப்படி இல்லை அவருக்கு அந்த அம்மா உள்ள போச்சுன்னு சொன்னா அந்த அம்மா யாரது எப்படி புரிய பிழைக்குதுங்க நேத்து பிழைச்சவெல்லாம் பெரும்பெரு நகை வாங்கி போட்டிருக்கா நானும் தான் ஜெபிச்சு ஜெபிச்சு பாக்குறேன் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது ஒரு விரலுக்கு போதரமாவது எனக்கு வேண்டாமா இருந்ததையும் வித்துதுன்னு பிடிச்சு இந்த மனுஷன் இது அந்த அம்மாவுடைய புலம்பல் சின்ன குழந்தைகளா இருந்துச்சுன்னு சொன்னா காணிக்கை காசு தருவாங்களா ஏன் இடையில வாங்கிட்டீங்களாம் அதை வச்சு அதனால காணிக்கைக்கு காசு தருவாங்களா அப்படின்னு சொல்லி அதுக கேட்டுக்கிட்டு இருக்கும் இளைஞர்களா இருந்தான்னா அவன் போய் உள்ள உட்கார்ந்து அவன் எதுக்காக உட்கார்ந்து இருக்கான்றது அவனுக்கு தான் தெரியும் அவன் எந்நேரம் எந்திரிப்பான் எந்நேரம் உட்கார்ந்து இருப்பான் அப்படின்றது தெரியும் அதனால எல்லாரும் ஜபிக்கிற நேரம் அவன் விழிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான் ஏ சபையெல்லாம் நல்லா நடக்குதா எல்லாரும் ஒழுங்கா இருக்காங்களா அப்படின்னு சபையை அவன் ரொம்ப கண்காணிப்போட யாரும் சோர்ந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக அப்புறம் சொல்லுவான் போதகரும் முழிச்சுதான் பாக்குறாரு ஜெபிக்கிற போது அவராவது கண்ணவர் அவர் எதுக்காக முழிச்சு பாக்குறாரு இதுவரை செக் பண்றதுக்காக அவர் பாக்குறாரு இப்படித்தான் வேற என்ன இது சபைக்குள்ள போறான் வீட்டுக்குள்ளே அப்படின்னா குடும்பம் அப்படின்னு வந்த உடனே நம்ம வீடுகள்ல இப்போ எல்லா வீட்லயுமே ஒரு நெருக்கடிகள் வந்துருச்சு அது இந்துக்கள் வீடு கிறிஸ்தவ வீடு இஸ்லாமியர் வீடுன்னு இல்லை எல்லா வீட்லயுமே நெருக்கடி வந்துருச்சு என்ன நெருக்கடி மூத்த பெரியவர்களை வீட்டுல வச்சிருக்கிறது இல்ல அப்படி ஒரு நெருக்கடி வந்துருச்சு ஒண்ணு ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடியவங்க புருஷ மனைவிக்கு ரெண்டு பேரும் பிரியமா இருக்காங்களா இல்லையா அது சந்தேகம் அவங்களுக்குள்ள மன கோளாறுகள் வருது அவர் என்ன நினைக்கிறாரு அவரு சொல்றாரு அவ எனக்கு அடங்க மாட்டேங்கிறா அப்படின்றாரு அந்த பொண்ணு என்ன சொல்லுது நான் சொல்றபடி அவர் கேட்க மாட்டேங்கிறார் ரெண்டு பேருடைய லாங்குவேஜ்ல இதுதான் இவர் என்ன சொல்றாரு அவ எனக்கு அடங்க மாட்டேங்கிறா அப்படின்றாரு அந்த அம்மாவை கேட்டா நான் சொல்றபடி அவர் கேட்க மாட்டேங்கிறார் என்றார் ரெண்டு ஒண்ணுதான் ஆனா சொற்கள் தான் வேற அதாவது அந்த அம்மா அவருக்கு அடங்கணும்னு அந்த அம்மாவுக்கு அவர் அடங்கணும்னு அது நினைக்குது இவரு இவருக்கு அடங்கணும்னு இவர் நினைக்கிறார் அடங்குறது அப்படின்னா என்ன விஷயம் ஒன்று கண்டுபிடிக்க முடியல கடைசியில ஒண்ணு தெரியல ஆக வீடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லை நடக்கலை ஒரு சாப்பாட்டு நேரம் எல்லாம் போச்சு இப்பெல்லாம் சாப்பாட்டு நேரம் அதது தனித்தனியா தனித்தனியா சாப்பிடுது ஒரு கூட்டத்துல உட்கார்ந்து கடைசி நேரம் வீட்டுல சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேயர் வைப்போம் அப்படின்னா அது முடியலை அவன் சொல்றான் எனக்கு நிறைய நோட்ஸ் இருக்கு நான் எழுதணும் எனக்கும் சேர்த்து நீங்க ஜெபிங்கன்றான் பையன் பொம்பளை பிள்ளை சொல்றா முடியாது நத்திங் டூயிங் அவங்க இடையில இங்கிலீஷ்ல சொல்லிடுறாங்க நத்திங் டூயிங் முடியாதுன்றாங்க அவங்க இவரு அவர் என்ன சொல்றாரு நான் ஆபீஸ் ஒர்க்க பாப்பனா நான் என்ன செய்வேன் வீட்டுக்குள்ளே பிளவுபட்ட சுவர்கள் மட்டும் இல்ல பிளவுபட்ட இதயங்களா கிடக்கு அப்ப இந்த வீட்டை எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும் ஒண்ணு சேர்த்தா தான் வீட்டுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அந்த ஒண்ணு சேர்ப்பது மட்டுமல்ல சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷம் எப்ப வரும் ஒரு கேள்வி கேட்கற பாக்கல மனுஷனுக்கு ஒன்பது சுவைகள் இருக்கான் ரசம் அப்படின்னா வடமொழியில ஒன்பது சுவைகள் ஒன்பான் சுவைகள்னா அதுல நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு தான் ஒன்னு ஒண்ணுக்கும் இல்லாத காரியத்துக்கெல்லாம் நான் ஏன் தான் பிறந்தனோ எனக்கு ஒரு சாவு வரமாட்டேங்குது இது ஒண்ணும் பக்கத்துல இருக்கிற சொல்றான் வரமாட்டேன்னு ஏன் நினைக்கிறேன் இந்த ஓடுற ரயில தலையை கொடுத்தா வந்துட்டு போகுதுன்றான் அவன் அப்புறம் தான் திருப்பி ஒரு பார்வை பாக்குறான் திமுறா உனக்கலாம் நாங்க செத்தா இருக்கிறதை அனுபவிக்கலாம்னு பாக்குறான்றான் அவன் நமக்கு இருக்கிறதெல்லாம் என்ன ஒண்ணு அழுகை இருக்கு இல்ல எரிச்சல் இருக்கு ஆத்திரம் யார பார்த்தாலும் ஒரு ஆத்திரம் பொறாம திட்டு ஏச்சு இந்த விஷயங்களுக்கு அல்லது சில நேரங்கள்ல ஆணவம் என்ன மீறி அவன்டா என்னடா செய்ய முடியும் ஆணவம் இருக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு சந்தோஷம் அப்படின்றது இருக்கு பாருங்க அது மட்டும் மனுஷனுக்கு வரமாட்டேங்குது கொஞ்சம் சரிடா சிரினா என் பிழைப்பே சிரிப்பா கிடைக்கையான்றான் சிரி அப்படின்னாலும் முடியாது ஆளை பார்த்து அவனை சிரிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பாடுபட வேண்டியிருக்கு அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே ஆட்கள் கூடி சிரிக்கணும் தனிமையா உட்கார்ந்து சிரிக்க முடியாது நான் தனிமையா உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வைங்க கிட்ட ஒரு வரமாட்டேன் அவன் எந்திரிச்சு வெளியே போய் ஐயா இதுக்கு எதுக்கு ஐயா இவரை கூப்பிட்டு வந்தாங்க இவரே சிக்கலான ஆளா இருப்பார் உனக்கு அப்படின்னு வரும் அப்போ தனிமையில நாம் சிரிக்க முடியாது நினைக்கலாம் சிரிக்கலாம் ரொம்ப தனி அறையில மீள் நினைவுகள் கடந்த கால நினைவுகள் சிலவற்றை நினைச்சு நாமே நாம செய்த தப்புக்களை நினைச்சு நாம் சிரிக்கலாம் படம் முட்டா போயில நானும் சில தப்புகள் பண்ணிருக்கேன் இப்படி ஒரு முட்டாளா இருந்திருக்கனே ஆண்டவரே அப்படி சிரிக்கலாம் அழலாம் அது தனிமையில் இருக்கலாம் ஆனா சிரிக்கிறது கூடி மகிழ்வது அதுக்கு பேர கூடி மகிழ்வதுரானா ரெண்டு பேரும் மூணு பேரா சேர்ந்து மகிழணும் அப்படி மகிழ்ச்சி பெருகணும் அப்படின்னா அதுல அந்த வீட்டில் முதல்ல ரெண்டு பெரிய உருப்படிகள் இருக்கு ஒன்னு கணவன் இன்னொன்னு மனைவி இந்த பக்கத்துல ஆட்கள் சொல்றாங்க கணவன் பெரிய ஆளு அவன் தான் வீட்டுக்கு தலைவன் கடவுளே என்ன சொல்லியிருக்காரு கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருப்பது போல கணவன் குடும்பத்துக்கு தலைவனா இருக்கணும் அப்போ மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா ஒரு தலைவன் அவர் தலைவர் அவர் தலைவரா இருக்கிறவரு சரியா இருந்தா வீட்டுல மகிழ்ச்சி எல்லாம் இருக்கும் அந்த ஆணுடைய தலைமை தான் முக்கியம் ஏன் அவன் தான் முதல்ல படைக்கப்பட்ட ஆளு அவன் தான் பெரிய ஆளு வயதுல மூத்தவன் பல விஷயங்கள் இருக்கு ரொம்ப அனுபவப்பட்ட ஆளு உலகத்தை ஒரு சுத்தி சுத்திட்டு வர்ற ஆளு அதனால ஆணின் தலைமைதான் ரொம்ப முக்கியம் இந்த மகிழ்ச்சிக்கு அப்படின்னு அது திருமறை சொல்வதாக மூணு பேர் இவங்க சொல்லல முனைவர் ஜான் கென்னடி முனைவர் சுரேஷ் என்ற பாரதி பழங்குடி பாரதி அந்த பக்கத்தில் அவர் ராஜா மூணு பேர் இந்த மூணு பேர் என்ன சொல்றாங்க ஆணின் தலைமை தாயா அவர் சரியா இருந்தனா குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும்னு திருமறை வலியுறுத்துகிறது அப்படின்னு மூணு பேர் இல்லைங்க வீட்டுல ஆம்பளை இருக்கிறதே இருக்கணும்ல வீட்டுல ஆம்பளை வீட்லயே இருக்கிறது இல்லையில ஊர் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப வச்சுக்கிடுவோம் எங்க வீட்டுல இருக்காதுங்க வீட்டுல இருக்காரு வீட்டுல என்ன இருக்காருன்னா எங்க வீட்டுல அப்படி சொல்லணும் இருக்கு என்னமோ என்னமோ அப்படின்னு வானத்தை பாக்குது எதுக்கு அண்டவா நான் என்ன பாவம் பண்ணு இங்க நான் இறக்குனேன் அப்படின்னு ஏதோ பஸ்ல வரும்போது இறக்கி விட்ட மாதிரி அதனால இருக்கணும் இல்லையா ஆண்கள் வீட்டுல இருக்கணும்ல வீட்டுல இல்லையில அதை எதிர்த்து பேசுறதுக்கு பெண்ணுக்கு எவ்வளவு பெருமையை சொல்லி இருக்கிறாரு திருமறை எவ்வளவு சொல்லுது பெண்ணுக்கு அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேசுறதுக்கு இந்த பக்கம் முனைவர் ரமணி பாண்டியன் அவங்க சொல்லிட்டாரு வீட்டில் பெண்ணு தாங்க முக்கியம் அது இல்லைன்னா ஒண்ணு நடக்காது சும்மா வெட்டி பேச்சு வெட்டி பேச்சு திருமறை தெளிவா சொல்லுது அதுக்கு அவங்களுக்கும் திருமறைதான் சொல்லுது அந்த பக்கத்தில் திருமதி ஜூலியட் பாண்டித்துறை அவ நம்ம தூத்துக்குடி அந்த பக்கத்தில் திருமதி அவ ஒரு அட்வொகேட் ஜான்சி அவங்கள சொல்றாங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து வீட்டில் மகிழ்ச்சி குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி அப்படின்னா பெண்ணாலதான் பெண்ணுடைய பெருமையினாலதான் இதாங்க விஷயம் மகிழ்ச்சி பல வகையில வரலாம் பணத்தினால வரலாம் பார்வையில வரலாம் நீங்க பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற பயல சில பேர் நீங்க பாருங்க அப்படி பஸ் பஸ் ஸ்டாப்ல நிப்பான் அப்படியே நிப்பான் அவன் எந்த பஸ்ஸை எதிர்பார்க்கிறான் அந்த பஸ் வந்துருச்சு ஏற மாட்டான் ஆனா நிக்கிறான் ஏ என்னடா பஸ் ஒத்துருச்சு அப்படின்னா நீ போ கவலையோட நிக்கிறான் அப்புறம் திடீர்னு ஒரு பஸ் அதே மாதிரி பஸ் வருது அப்படி பார்த்த உடனே பாஞ்சு குதிக்கிறான் என்ன காரணம் ஏதோ ஒரு பார்வைதான் அவ்வளவுதான் அப்ப என்ன சொல்ற அவ நீங்க இது எதுக்காக சொல்றேன்னா ஆண்டவர் உத்தரவு கொடுத்துட்டாரு டே இந்த கனியை நீ புசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டார் எந்த காரணத்தை முன்னாட்டி இந்த கனியை நீ புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு சரி ஏவாள் அந்த கனிய ஆதாம் கிட்ட கூப்பிட்டு இத நீ சாப்பிடுன்னு சொல்லும் போது ஒரு பார்வையில் அவனை கீழே விளத்தட்டுச்சா இல்ல என்னென்ன வார்த்தைகளை சொல்லி அவனை விளத்தட்டுச்சு அவன் பாருங்களேன் கடவுளுடைய வார்த்தைக்கு மேல இந்த பொண்ணு சொன்ன வார்த்தையிலேயோ அல்லது பார்வையிலேயோ அதனாலதான் இந்த ஊர்ல என்ன செஞ்சானா இந்த பொண்ணு இருக்காளே அவளை பார்த்தா போதுமா கண்டு அவ பேசினா போதுமா கேட்டு அப்புறம் உண்டு அப்புறம் உற்று உயிர்த்து இதெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயங்கள் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அழகி ஒய்போல ஐம்பொலனும் பொண்டோடி கண்ணே உலனா அஞ்சு வகையில இந்த பொம்பளை அசதிக்களை வளர்த்தட்டிடுவாராம் அஞ்சு விஷயம் சொன்னார் அதுல எந்தெந்த விஷயத்துல இந்த ஏவாளு ஆதாம விளத்தட்டினான்றது நமக்கு பெருசா தெரியாது சொன்னா சாப்பிட்டு விட்டான் அப்ப என்னென்ன நடந்துச்சு நமக்கு தெரியுமா அந்த அளவுக்கு பெண் இருக்க அவட்ட அவ்வளவு மகிழ்ச்சி இருக்குதான் குடி இருக்குதான் அப்ப இவங்க என்ன சொல்றாங்க பெண்ணாலதாயா அவளுடைய பெருமையாலதாயா மகிழ்ச்சின்னு சொல்றாங்க என்ன இந்த பக்கம் பூரா தாய்மார்கள் எக்கச்சக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா இடத்துலையும் தாய்மார்கள் வந்தா என்ன ஒரு பெரிய நெருக்கடின்னு உண்மையை சொல்லிடுறேன் சத்தமும் கூடவே இருக்கும் அது வேற ஒண்ணும் இல்லை கலந்துரையாடல் தான் ஒண்ணு ரெண்டாவது என்ன பிரச்சனைனா அவங்க மூச்சு கொடுத்து பேசுவாங்க ஒரு கைதட்டு இருக்காது ஒரு கைதட்டு இவங்களை யாரு பேச சொன்னா நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு ஆனா இந்த அணி இருக்கு பாருங்க ஒரு பத்து இருபது இளைஞர்கள் தான் வந்திருப்பான் இவங்க பேச ஆரம்பிச்ச உடனே உயிரை கொடுத்து கை தட்டுவான் உயிரை கொடுத்த பத்தீங்களா உயிரை கொடுத்து அதாவது என்ன அர்த்தம்னா இங்கேயாவது ஒரு வெற்றி எனக்கு வேணும் அப்படின்னு என்னால வீட்டுல நிமிர்ந்து நிக்க முடியலையா இங்கேயாவது எனக்கு ஒரு வெற்றி வேணும்யா அப்படின்னு அவன் உயிரை கொடுப்பான் அப்ப அவனுடைய கட்சி இருக்கு பாருங்க அது ரொம்ப நிமிந்து நிற்கும் இவங்க நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கும் அத ஒரு நடுவர்ன்ற முறையில நான் என்ன சொல்லணும் முதல்ல சொல்லிடணும் இவங்க பேசும்போது நிறைய கைதட்டு வரும் நீங்க அதையும் கேட்டுக்கங்க முடிஞ்சா அவங்களுக்கும் கைதட்டுங்க ஆனா இவங்க பேசும்போது குறைந்தபட்சம் தாய்மார்கள் கைதட்டுங்க அவங்களுக்கு ஒரு ஆதரவு தான் இருக்கு அதுன்றது அவங்க கேட்க முடியாது நான் பேசுறேன் எனக்காக கைதட்டுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியும் கேட்க முடியாது நான் தான் சொல்லியனும் இந்த கைதட்டு இருந்தா கூட போதும் இப்படி இருந்தா கூட ஒரு உற்சாகம் தானே அவங்களுக்கு ஒரு தெம்பு நமக்கு ஒரு நாதி இருக்கு நம்ம பக்கத்திலயும் ஒரு பலம் இருக்கு அதனால இவ்வளவு இருந்து அவங்க ஏறி பாடிடுவாங்க அப்படி திமிர்ந்து பிடித்து பாப்பாங்க அப்படின்வாங்க அது வேணும் இல்லைங்க அது இல்லை அப்படின்னா சும்மாவே மிரண்டு போயிடுவாங்க இந்த கைதட்டு இருந்துச்சுன்னா போதும் அவங்களுக்கு அதை நீங்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக திருமறை பெரிதும் வலியுறுத்துவது ஆணின் தலைமையையா பெண்ணின் பெருமையையா என்ற இந்த தலைப்பிலே ஆணின் தலைமையைத்தான் திருமறை பெரிதும் வலியுறுத்துகிறது என்று பேசுவதற்கு முனைவர் ஜான் கென்னடி அவர்கள் வருகிறார்கள் உங்கள் சார்பில் அவர்கள் அழைத்தமைகிறேன் நன்றி வணக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் இந்த நல்ல நேரத்திலும் உழுது ஓடானவர்கள் உல்லாசம் அடைய தொழுது தேய்ந்தவர்கள் தேற்றப்பட அழுது அங்கலாய்த்தவர்கள் ஆறுதல் அடைய சக்தி நிறைந்த பக்திமான் அன்பு சகோதரர் மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்களுக்கும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த சிங்கார தமிழகத்தில் வெற்றி சங்காக முழங்கும் சிங்கமாக பட்டிமன்றத்திலே ஒரு வரலாற்று கதாநாயகனாக இந்தியாவிலே வலம் வந்து கொண்டிருக்கின்ற வெளிநாடுகளிலும் வலம் வந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் சாலமன் பாப்பையா ஐயா அவர்களே இந்த மேடையிலே அழகுற வீற்றிருக்கின்ற அருமையான பட்டிமன்ற பேச்சாளர்களே இந்த கலை அரங்கத்திலே மிகவும் உற்சாகத்தோடு இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக திருமறை பெரிதும் வலியுறுத்துவது ஆணின் தலைமையே பெண்ணின் பெருமையே குடும்பம் என்ற அமைப்பு ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டது அது ஒரு மனிதனுடைய கண்டுபிடிப்பு அல்ல ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கொடுத்தார் இது முதல் குடும்பம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த குடும்ப அமைப்பு இன்றும் மாறாமல் இருக்கிறது மணப்பருவம் என்று வரும்போது ஆண்களும் பெண்களும் இயல்பாகவே துணையை நாடுகிறார்கள் திருமணம் கூடி வரும்போது பெரிய எதிர்பார்ப்புகளோடு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் பல குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது ஒரு சில குடும்ப வாழ்க்கையில் நெருடல்கள் இருக்கின்றது அதான் பெரிய எதிர்பார்ப்பு சொல்லுங்க மனைவிதான் காரணம் என்று கணவன் முணுமுணுக்கின்றான் இல்லை இல்லை இந்த மனுஷன் தான் காரணம் என்று சொல்லி மனைவி சிணு சிணுக்கிறாள் ஆண்டவர் என்ன எழுதியிருக்கிறாரோ அந்த தலையெழுத்தின்படிதான் எல்லாம் நடக்கும் என்று பெரியவர்கள் மாமனாரும் மாமியாரும் அங்கே கூறுகிறார்கள் அழுத்துக் கொள்கிறார்கள் இந்த அழுத்துக் கொள்வதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தேவை அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் அதாவது அவருடைய வசனத்தின்படி குடும்பத்தை அமைத்து திட்டமிட்டபடி குடும்பம் நடத்த வேண்டும் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அந்த குடும்பம் தான் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையிலே இதை நான் முதலில் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் ஆனால் ஒரு கிறிஸ்தவ போட்டியாளன் என்ற முறையிலே இப்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக திருமறை பெரிதும் வலியுறுத்துவது ஆணின் தலைமையே என்று பேச வந்துள்ளேன் இரண்டு கிராமங்களுக்கு இடையே பயங்கர ஜாதி தகராறு நடந்து கொண்டிருக்கின்றது ஒருவருக்கு ஒருவர் வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே அதனை கேள்விப்பட்ட ஒரு அரசியல்வாதி அந்த பக்கத்தில் வருகின்றார் அவரை பார்த்ததும் ஓடோடி வந்து முறையிடுகிறார்கள் ஐயா எனக்கு கை இல்லை ஐயா எனக்கு கால் இல்லை என்று கதறி அழுகிறார்கள் இதனை கேட்டு எரிச்சலுற்ற அந்த அரசியல்வாதி மெதுவாக சொன்னாரா நீ கையில்லை என்று கதர்கின்றாய் நீ காலில்லை என்று கதர்கின்றாய் தலையில்லாதவனே சும்மா இருக்கும் போது நீ ஏன் சத்தம் போடுகிறாய் என்று கேட்டாரா இது ஒன்றும் அரசியல் வேண்டுமானால் தலையை பற்றி தலைமையை பற்றி எப்படியும் பேசலாம் ஆனால் திருமறையின் அடிப்படையில் நான் சொல்லுகின்றேன் பவுலடியார் ஒன்று குருந்தியர் பதினொன்றாம் அதிகாரத்திலே ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலைமையாயிருக்கிறார் ஸ்திரீகளுக்கு புருஷன் தலையாயிருக்கிறார் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றார் வேதாகமம் மிக தெளிவாக சொல்லிவிட்டது குடும்பத்தினுடைய தலைவன் கணவன் தலை கணவன் மனைவி உடல் தலை இல்லாவிட்டால் உடல் செயலற்று போகும் அதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் முதலிலேயே சொல்லிக் கொள்கின்றேன் மனைவியினுடைய நற்பண்புகள் நிச்சயமாக ஒரு குடும்பத்திற்கு தேவை நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் கணவனின் தலைமையும் ஆளுகையும் இருந்தால் அதை நிச்சயமாக அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் என்பதை சொல்வதற்கே இங்கே வந்திருக்கின்றோம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் ஒரு குடும்பத்தை ஆளுவது யார் ஆளப்படுவது யார் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயாகிய ஏவாளிடம் ஆண்டவர் அதை உறுதி செய்கின்றார் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம் அப்படி என்றால் குடும்பத்தை ஆளுவது யார் அப்படித்தானே நானும் நினைக்கிறேன் அடக்க மாட்டேங்குதையா குடும்பத்தை ஆளுவது கணவன் என்று வேதாகமம் மிக தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனியை போல சுட்டி காட்டுகின்றது எபேசியர் ஐந்து இருபத்தி ரெண்டின் படி மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல நீங்கள் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது ஆனால் நிலைமை இங்கு சற்று தலைகீழாகத்தான் இருக்கிறது ஐநூறு பேர் திருமணமானவர்கள் கூடியிருந்த ஒரு கூட்டத்திலே திடீரென்று மேடை பேச்சாளர் ஒருவர் எழுந்து வந்து யாரெல்லாம் மனைவிக்கு பயப்படுகிறீர்களோ நீங்கள் எல்லோரும் ஒரு பக்கத்திற்கு வந்து விடுங்கள் என்று சொல்ல நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் ஒரு பக்கத்திற்கு வந்து விட்டார் ஒருவர் மட்டும் தனியாக நின்றாராம் மேடை பேச்சாளர் கேட்டாராம் என்னப்பா நீ உன் மனைவிக்கு பயப்பட மாட்டாயா தனியாக நிற்கிறாயே என்று சொன்னபோது அவர் சொன்னார் கூட்டத்தோடு சேர்ந்து நிற்க கூடாது என்று என் மனைவி சொல்லி இருக்கின்றாள் அதனால் நான் தனியாக நிற்கிறேன் என்று சொன்னாராம் ஆண்டவருக்குள் கீழ்ப்படுகின்ற குடும்பத்தை பார்த்தால் நிச்சயமாக வீட்டுக்கு வீடு நம்ம வீடு மாதிரிதான் இருக்கு திருமறையின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது கீழ்ப்படிந்தவர்கள் வாழ்க்கையில் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஊர் என்னும் கல்தேயர் பட்டணத்தை விட்டு கர்த்தர் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னபோது ஆபிரஹாமுக்கு வயது எழுபத்தைந்து சாராளுக்கு வயது அறுபத்தி ஐந்து தான் போகும் இடம் என்னதென்று அவர்களுக்கு தெரியவில்லை சாராளும் அவனோடு செல்ல தயங்கவில்லை ஐயோ எனக்கு அறுபத்தைந்து வயதாகிறதே பாலைவனத்தின் வழியாக கடந்து செல்ல வேண்டுமே நாடோடியாக அலைய வேண்டுமே என்று அவள் தயங்கவில்லை ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததை போல சாராள் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தாள் அந்த கீழ்ப்படிந்த காரணத்தால் அவளுக்கு கிடைத்த வெற்றி என்ன கற்பம் செத்து போன வயதிலும் ஆண்டவர் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்து வாக்கு பண்ணியபடியே ஈசாக்கை பெற்றெடுக்க உதவி செய்தார் முழு காரணம் சாராள் முழுமையாக ஆபிரகாமினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்தார் எப்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது தன் கணவனை பார்த்து சாராள் ஆண்டவனே ஆண்டவனே என்று அழைத்து கனம்படுத்தினாள் என்று வேதத்திலே நாம் பார்க்கின்றோம் சாராள் ஆபிரஹாமின் தலைமையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்த காரணத்தால் அந்த குடும்பம் கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் ஆண்டவர் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார் நான்காயிரம் ஆண்டுகளாக ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக சொல்ல முடியும் பெருமறையின் அடிப்படையின்படி சாராள் ஆபிரஹாமுக்கு கீழ்ப்படிந்த காரணத்தால் அந்த மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை அவர்களால் பெற முடிந்தது ஆனால் கணவனை அலட்சியப்படுத்துபவர்கள் அந்த பெண்கள் நிச்சயமாக தாழ்த்தப்படுவார்கள் வேதாகமத்தின் அடிப்படையில் நான் பார்க்கிறோம் நண்பர்கள் எல்லோரும் கூடி பேசி கொண்டிருக்கும் போது ஒரு நண்பர் சொன்னார் என்னுடைய மனைவி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனவள் காலையிலே பல் விளக்கினால்தான் எனக்கு காஃபி தருவாள் என்று சொன்னாள் பக்கத்தில் இருக்கிற நண்பன் சொன்னால் உன் மனைவி பரவாயில்லை நான் பாத்திரம் விளக்கினால் தான் காஃபி தருவாள் என்று சொல்கின்றார் கணவனை அலட்சியப்படுத்துகின்ற பெண்கள் நிச்சயமாக பல்லு விளக்கிறது அவருக்கு அவர் விளக்கிறதா அம்மாவுக்கு அவர் விளக்கி விடுறதா அது எதுக்கு கேட்டுக்கீங்களா கேட்டீங்களா இல்ல பல்லு அவர் அவருக்கு விளக்கிக்கிடுறதா இல்ல அவர் அந்த அம்மாவுக்கு விளக்கி விடுறதா சரி வேதாகமத்திலே அகஸ்வேரு ராஜா கிமு ஐந்தாம் நூற்றாண்டிலே பெர்சிய பேரரசை ஆண்ட பேரரசன் அவனுக்கு பட்டத்து அரசியாக இருந்தது வஸ்தி என்ற பேரழகி அவனுடைய மனைவி ராஜா ஏழு நாட்கள் பிரபுகளுக்கு மிகப்பெரிய விருந்தினை படைத்து கடைசி நாளிலே தன்னுடைய மனைவியை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறான் அதற்காக தன்னுடைய அன்பு மனைவியை அழைத்த போது அவள் வர மறுக்கின்றாள் பேரழகி என்ற ஆணவம் அவளுடைய மதியை மயக்கியது அரசனின் அழைப்பை அலட்சியம் செய்கின்றாள் அரசனுக்கு தலை குனிவை உண்டு பண்ணுகின்றாள் அதனுடைய விளைவு பட்டத்து ராணி என்ற அந்த அந்தஸ்தை இழக்கிறாள் ராஜ சமூகத்தில் வரக்கூடாது என்று தடை செய்யப்பட்டாள் தன்னுடைய பேரரசின் அனைத்து பெண்களும் தன்னுடைய புருஷனை கனம் பண்ண வேண்டும் என்றும் எந்த புருஷனும் தன்னுடைய வீட்டிற்கு தானே அதிகாரியாக இருக்க வேண்டும் என்றும் அந்த அரசன் சட்டத்தை பிறப்பித்தான் என்று சொன்னால் வேதாத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது கணவனை அலட்சியப்படுத்தவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறார்கள் குடும்பத்தை மகிழ்ச்சி நிலவ வேண்டும் என்றால் நிச்சயமாக ஆணின் தலைமையைத்தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆதாம் அவளுடைய விழா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஏவாள் உருவாக்கப்பட்டார் சில நேரங்களில் ஆதாம் சற்று லேட்டாக வருவது உண்டாம் வரும்போதெல்லாம் இந்த ஏவாள் ஓடி சென்று சந்தேகப்பட்டு அந்த ஆதாமினுடைய விழா எலும்புகளை மெதுவாக எண்ணி எண்ணி பார்ப்பாளாம் ஏனென்றால் வேறு ஏதாவது விழா எலும்பு அங்கே மிஸ் ஆகி இருக்கிறதா அந்த விழா எலும்பை வைத்து வேறு ஏதாவது பெண்களை ஒருவேளை உருவாக்கி இருக்கிறார்களா என்று சொல்லி சந்தேகம் அன்றே இருந்திருக்கிறது என்னுடைய நண்பன் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கும் போது ஏழு மணி ஆகிவிட்டால் போதும் வெண்ணி காலில் ஊற்றி கொண்டவன் போல தக தகத என்று நிற்பான் ஐயோ வீட்டிற்கு போகணும் வீட்டிற்கு போகணும் என்று சொல்லிக் கொண்டே இருப்பான் ஏனப்பா சற்று கழித்து போகலாமே என்று சொன்னால் இல்லை இல்லை ஏழு மணிக்கு பிறகு நான் வீட்டிற்கு போனால் என்னுடைய மனைவி விழா எலும்பை எண்ணி விடுவாள் என்று சொல்லுவான் சில பெண்கள் தங்களுடைய கணவன்மாரை தங்கள் வசப்படுத்தி பயங்கர பாவங்களில் வீழ பண்ண சம்பவங்களும் வேதாகமத்தில் உண்டு